திரு கலையநல்லூர் சுந்தரர் தேவாரம் குறும்பை மூலை மலர்குடலி கொண்டதவம் கண்டு குறிப்பினோடும் சென்றவள் தன் குணத்தினை நன்கறிந்து குறும்பை மூலை மலர்குடலி கொண்டதவம் கண்டு குறிப்பினோடும் சென்றவள் தன் குணத்தினை நன்கறிந்து விரும்பும் வரம் கொடுத்தவளை வேட்டருளி செய்த விண் விருந்தவர்கள் கண்ணுதலோன் மேவிய ஊர்வினவில் விரும்பும் வரம் கொடுத்தவளை வேட்டருளி செய்த பிண்டவர்கள் கண்ணுதலோன் மேவிய ஊர்வினவில் மேவிய ஊர்வினவில் அரும்பருகே சுரும்பருவ அறுபதம் பண்பாட அணிமயில்கள் நடமாடும் அணிபொழி துடையலும் அரும்பருகே சுரும்பருவ அறுபதம் பண்பாட அணிமயில்கள் நடமாடும் அணி பொருள் சூழலின் கரும்பருக கருங்குமலை கண் வளரும் கடனி கமலங்கள் முகமலரும் கலையநல்லூர் காணே கரும்பருக கருங்குமலை கண் வளரும் கடனி கமலங்கள் முகமலரும் கலையநல்லூர் காணே கலையநல்லூர் காணே கலையநல்லூர் காணே